ருபெல்லா எனும் தடுப்பூசி தற்போதைய சூழ்நிலையில் அனைவராலும் பேசப்படும் ஒரு தலைப்பாகும் இதற்கான காரணம் அண்மையில் தென்னிலங்கையில் உள்ள ஒரு பாடசாலை மாணவியின் மரணமே ஆகும் இன்றைய நிகழ்ச்சியில் ருபெல்லா பற்றிய விடயங்களை அறிய நாம் முயற்சித்தோம் இதற்காக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவின் பிரதான ஆராய்ச்சியாளரும் மற்றும் விசேட வைத்தியருமான திருமதி பிரபா பலிகவட்டன அவர்களையும் மற்றும் ஆராய்ச்சியாளரும் அம்பரை மாவட்டத்தின் தொற்றுநோய் பிரிவின் மேற்பார்வையாளருமான திலக் ராஜபக்ஷ அவர்களையும் கேட்டறிகிறார் எமது கிழக்கு ஊடக இல்ல செய்தியாளர் நௌஸ்னா ருபெல்லா தடுப்பூசி ஏனைய நாடுகள் பாவிக்கும் வீதம் எவ்வாறாக உள்ளது என்பதனை விளக்குகின்றார் திருமதி பிரபா பலிகவடன் அவர்கள் உலகளாவிய ரீதியில நூற்றி ஐம்பது நாடுகளுக்கு மேல் ருபெல்லா தடுப்பூசி பாவிக்கப்படுகிறது இது ஆசிய நாடுகளிலும் மேலத்திய நாடுகளிலும் பாவிக்கப்படுகின்றன குறிப்பாக நூற்றி இருபத்தி ஐந்து நாடுகளில் இத்தடுப்பூசி வழங்கப்படுகிறது இதை பற்றிய விவரங்களை சேகரிக்கும் பொழுதோ எமக்கு உறுதியாக தெரிய வந்தது மக்கள் இதை பற்றிய போதிய அறிவு பெற்றிருக்கவில்லை என்பதே இக்கேள்வியை திலக் ராஜபக்ஷ அவர்களும் கேட்டபோது கர்ப்பிணி மவக்கட்ட கர்ப்பிணி காலேது ருபெல்லா என்ன கற்பமுற்றிருக்கும் பெண்கள் ருபெல்லா தடுப்பூசியை வழங்கியதால் ஏற்படும் நன்மையில் பற்றி அறிந்திருப்பதில்லை ஆகவே குடும்ப சுகாதார உத்தியோகத்தர்கள் கிராமங்களுக்கு சென்று ஊட்டி அவர்களை அழைத்து வந்து இத்தடுப்பூசியை பெற்றுக் கொடுப்பதன் மூலமாக இந்த வெற்றியை பெற்றிருக்கின்றோம் இலங்கையின் கல்வி திணைக்களத்தோடு இணைந்து தேசிய மட்டத்தில் இந்த ருபெல்லா தடுப்பூசி திட்டத்தினை செயற்படுத்தியுள்ளோம் ருபெல்லா தடுப்பூசியின் மூலம் பக்க விளைவுகள் ஏற்படுகின்றதா அதனை மீளாய்வு செய்யப்படுகின்றதா என்ற கேள்வியை பிரபா பலிகவடன் அவர்களும் கேட்டபோது இத்தடுப்பு மருந்து எல்லோருக்கும் பக்க விளைவை ஏற்படுத்தாது மிகவும் குறைவாகவே இதன் பக்க விளைவு ஏற்படுகிறது உதாரணமா பத்து மில்லியனுக்கு ஒருவருக்கு என்று சொல்லலாம் செய்திகளின் மூலம் ருபெல்லா தடுப்பூசி பற்றிய அறிவினை பெற்று இருப்பீர்கள் என்று நாம் நம்புகின்றோம் எவ்வாறாயினும் ருபெல்லா தடுப்பூசியின் அச்சம் இன்னும் சமூகத்திடையே காணக்கூடியதாகவே உள்ளது இது இன்டர்நியூஸ் கிழக்கு ஊடக இல்லத்தின் ஓர் தயாரிப்பு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் எம் எஸ் எம் சரோக்